لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد صبر جميل والله المستعان على ما تصفون وقال النبي صلى الله عليه وسلم الصبر عند الصدمة الأولى الصبر عند الصدمة الأولى

தாவியங்கள் தமகத்தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது மல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும் அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு அண்ணனார் பட்ட துன்பங்கள் என்ற ஒரு தலைப்பிட சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தின்னூனே மிஸ்ரி இந்த ஆன அலைகள் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து ஒரு கேள்வியை கேட்பார் என்னுடைய எண்ணத்துக்குள்ளே நல்ல எண்ணங்களும் இருக்கிறது அதற்குள் இடையில் இடையில் கெட்டெண்ணங்களும் வந்து கலந்து விடுகிறதே அதை நீக்குவதற்கு என்ன வழி நல்லெண்ணங்களுக்குள் கெட்டெண்ணங்களும் கலந்து விடுகிறது அந்த கெட்ட எண்ணம் வராமல் இருப்பதற்கு என்ன வழி இன்னொன்றை இதிலே அமர்த்துள்ளாக இடைக்கண்டவர்கள் சொன்னார்கள் ஒன்று இதன் ஹவா இவன்னார் காற்றை பார் ஆற்றை பார் என்றார் நீ காற்றையும் ஆற்றையும் பார்த்தால் ஓடுகிற ஆறையும் பார்த்தால் இதற்கான விடை கிடைக்கும் என்றார்கள் காற்று இருக்கிறதே அது அது வீசுகிற வேகத்தில் கெட்ட காற்றுகளும் வந்து கலக்கிறது துருநாற்றங்களும் வந்து கலக்கிறது ஆனால் இது அடிக்கிற வேகத்தில் அதை சுத்தப்படுத்தி விடுகிறது இது காற்றின் வேலை இதை போன்றுதான் காவிரி ஓடுகிறது அந்த காவிரியிலே கெட்டு நீர்களும் வந்து சேருகிறது ஆனால் இது ஓடும் வேகத்திலே அந்த கெட்ட நீர்களையும் நல்லதாக மாற்றி விடுகிறது இதை போன்றுதான் நீ நல்லெண்ணத்தை நல்லவர்களோடு சேர்ந்து ஓட்டினால் கெட்டெண்ணம் தானாக மறைந்து போய்விடும் என்றார்கள் தின்னூனி மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி தாலாலை இதே நிலைதான் பெருமானாருக்கும் ஏற்படுகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் எல்லோரையும் சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும் என்று நினைத்த நாயகம் காற்றை போன்றவர்கள் ஆற்றை போன்றவர்கள் அதிலே சில கயவர்கள் பெருமானாருக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் துயரத்தை கொடுத்தார்கள் மக்கமா நகரத்திலே மாணவிக்கு அளித்த இன்னல்கள் இடுக்கண்கள் ஏராளம் கடைசியிலே பெருமானார் செல்லல்லா வழிவ செல்லம் அந்த இடுக்கண்களை நீக்கி யாமத்து நாள் வரை அங்கே உசிரிக்கீன்கள் வர முடியாது என்ற நிலைக்கு பெருமானார் கொண்டு வந்து விட்டார் இந்த பெருமானாருக்கு கொடுத்த இன்னல்கள் துன்பங்கள் எத்தனை வகை என்று பார்த்தார் ஏறத்தாழ எட்டு வகையாக பிரிக்கிறார்கள் எட்டு வகையாக துன்பங்கள் ஹுகூமத் அரசியல் ரீதியாக பெருமானாருக்கு துன்பம் வழங்கப்பட்டது சில தவறுகளால் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லம் துன்பப்பட்டார்கள் ஒரு சில தகாபாக்கள் செய்த சிறு சிறு தவறுகள் அதனால் பெருமானார் துன்பப்பட்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக தவா பணி செய்கிற பொழுது எகத்துவத்தை வைக்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா பணிகள் செல்ல வேண்டும் மனம் நொந்து துன்பப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு இட்டுக்கட்டு நடக்கப்படுகிறது நடத்தப்படுகிறது இந்த இட்டுக்கட்டினாலும் பெருமானார் செலவாக பணிவு செலவன் அவர்கள் துன்பப்பட்டார்கள் பின்னாலுள்ள சமூகத்தினுடைய விவாத குறித்து பெருமானார் துன்பப்பட்டிருக்கிறார்கள் பின்னால் உள்ள சமூகத்தின் விவாதம் மோசமாக இருக்குமே என்பதை கவனித்து பெருமானார் துன்பப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அளிக்கப்பட்ட இடையூறுகளை எண்ணி பெருமானார் துன்பப்பட்டிருக்கிறார்கள் மசாஹிபு துன்யா பெருமானா செல்லல்லாஹ் பணிவு செல்லும் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த துன்பங்கள் துயரங்கள் நோவினைகள் நோய்கள் இதை வைத்து பெருமானார் துன்பப்பட்டிருக்கிறார்கள் எட்டாவதாக தன்னுடைய குடும்பத்தில் நடந்த மரணத்தை நினைத்து பெருமானார் துன்பப்பட்டிருக்கிறார்கள் இப்படி நாயகம் துன்பப்பட்ட வகைகள் மொத்தம் ஏழு வகைகள் மொத்தம் எட்டு வகைகள் வாத்திஜின்கள் எழுதி காட்டுகிறார்கள் அதில் ஒன்று ஒக்கூமத்தால் ஏற்படுத்தப்பட்ட துன்பம் அன்றைய அரசியல்வாதிகள் அபூஜகில் உமையா உத்மா சைபா வலி போன்றவர்களால் பெருமானாருக்கு ஏற்படுத்தப்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் வல்லடைஞ்சவல்ல சீரத்தை அலமியா பெருமானாரினுடைய வரலாறுகளை அற்புதமாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் மிகச் சிறந்த நூல் சீரத்தை அலமியா இந்த சீரத்தை ஹலபியாவிலே பெருமானாருக்கு ஆரம்ப காலகட்டத்திலே ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற பொழுது அரசாங்கத்தால் அந்த அபூஜகிலால் அது போன்ற தலைவர்களால் கொடுக்கப்பட்ட தொல்லைகளில் ஒன்று பொருளாதார நெருக்கடி இன்றைக்கும் ஒரு நாடு இன்னொரு நாளை வதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலிலே கொடுப்பது பொருளாதார நெருக்கடி இந்த பொருளாதார நெருக்கடியை பெருமானாருக்கு வழங்கப்படுகிறது ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் வாய்ப்பாள் அபுதாலி கணவாயிலே பெருமானாரும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கும் யாரும் பொருள் கொடுக்க கூடாது அவர்களிடத்தில் இருந்து எதையுமே வாங்கக்கூடாது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல மூன்று ஆண்டுகள் பெருமானார் சொல்லுங்களா வாழ்வு செல்லத்தினுடைய ஆட்கள் இரு கரம் ஏந்தினால் மண்ணு செல்வாய் இறங்கிவிடும் ஆனாலும் பெருமானார் செல்லல்லா வலிவர் செல்லமன்னவர்கள் மண்ணில் விளைந்த பொருட்களை சாப்பிட்டுக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் அந்த நேரத்திலே நாயகம் பட்ட துன்பத்திற்கு அளவே பெருமானாருக்கு மூன்றாண்டு வாய்க்கலாம் அதோடு நிறுத்தவில்லை பெருமானார் செல்லல்லாஹு வலிவர் செல்லம் அவர்களுடைய மனைவி கதீஜார் அலியல்லாஹுவிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள் இந்த செய்தி பெருமானாரின் காதுக்கு வருகிறது கதீஜாவை நாயகம் திருமணம் முடித்தது பொருளாதாரத்திற்காக செல்வ சீமாட்டி எப்படியும் வாழலாம் செல்வந்தராக வாழலாம் இருக்கலாம் என்ற காரணத்தினால் தான் பெருமானார் திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி பெருமானாருக்கும் கிடைக்கிறது கதீஜா நாயகத்திற்கும் கிடைக்கிறது நாயகம் சொல்லம் தான் வடிவு செல்லம் கடுமையாக துன்பப்பட்டார்கள் இப்படி ஒரு காசுக்காக ஏனென்றால் கொடுத்து பழக்கப்பட்ட நாயகம் எப்படி பெருமானார் கொடுப்பார்கள் புகார்களை அறிவித்திருக்கிறது காற்றை போன்று கொடை கொடுப்பார்கள் காற்று மாறி உலகத்துல கொடை கொடுப்பது எதுவுமே கிடையாது காத்து இல்லைன்னா ஒருத்தன் வாழ முடியாது ஒரு ஜீவராசியும் இருக்காது இதை போன்றுதான் நபிகள் நாயகம் என்று பெருமானார் சல்லல்லா வலிவ செல்லம் குறித்து புகாரிகளே இடம்பெற்றிருக்கிறது அதி அந்த நபிகள் பெருமானார் சல்லல்லா வலிவ செல்லம் காசுக்காகத்தான் மனமுடித்தார்கள் இந்த செய்தி கதீஜா நாயகிக்கு கிடைத்தவுடன் கதீஜா ரலியல்லாஹு எல்லோரையும் கூட்டி சொன்னார்கள் என்னுடைய பொருள் என்னை சார்ந்ததல்ல அனைத்தையும் நான் நாயகத்திற்கு அன்பளிப்பு செய்து விட்டேன் நான் தான் பெருமானாரிடத்திலிருந்து வாங்க வேண்டும் பெருமானாரின் பக்கம் நான் தேவையுள்ளவனே தவிர என் இன்பத்தும் ஒரு காலமும் என் கண்மணி நாயகம் தேவையுள்ளவராக இருக்கக்கூடாது என்றார்கள் பதிஜா நாயகி பெருமானாரினுடைய இன்பத்தை எப்படி கிடைக்கிறார் இதோடு நிறுத்தினார்களா பெருமானார் சதல்லாம் வலிவு செல்ல வந்தவர்களுக்கு ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் கத்தங்களை கொடுத்து கடைசியில பெருமானாரை கொலை செய்வதற்கு துன்பத்திலேயே கடுமையான துன்பம் பெருமானாரை கொலை செய்வதற்கு முயன்று சவுரு குகையில பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் தஞ்சம் புகும் நிலை அதற்கு முன்பதாக பெருமானார் செல்லந்தா அலைஹி செல்லும் ஹிஜ்ரத்திற்கு முன்பதாக புறப்படுகிற பொழுது காபத்துல்லாவிற்கு சென்று இரண்டு ரக்காத்து தொழுது விட்டு செல்லலாம் என்று வந்து காபாவினுடைய சாமியை வைத்திருக்கிற உஸ்மானியோட தல்ஹா தல்ஹத்தின் உஸ்மானிடத்திலே கேட்கிறார்கள் பெருமானார் செல்ல உஸ்மான் கொடு நீங்கள் சாவியை கொடுங்கள் இரண்டு ரக்கா தொழுது விட்டு வருகிறேன் உள்ளே செல்லுகிற தகுதி உனக்கு இல்லை என்று யாரை காபா சிறந்ததா நாயகம் சிறந்தவர்களா என்றால் அல்லாஹு சொல்லுவான் நாயகம் தான் சிறந்தவர்கள் நம்மெல்லாம் காபத்துலா பார்த்து திரும்பி தெளிக்க முடியாது ஆனால் நாயகத்திற்கு முடியும் அந்த திசையிலே காரணம் காபாவை விட நாயகம் உயர்ந்தவர்கள் நாயகத்தை பார்த்து இதற்குள்ளே வருகிற தகுதி உனக்கு இல்லை என்றால் பெருமானார் அந்த காபத்துல்லாவின் மீது அந்த அரமின் மீது வைத்திருந்த அளவில்லாத பாசம் கண்களிலிருந்து கண்ணீரை சொட்டிக் கொண்டு திரும்பி திரும்பி பார்த்துக் கொண்டு சென்றார்கள் என்று புகாரி சொல்லி காட்டுகிறது திரும்பி திரும்பி பார்த்து செல்கிறார்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் பெருமானார் செல்லல்லா வரைவு செல்லவன் அவர்கள் என்னை இன்றைக்கு நீங்கள் விரட்டுகிறீர்கள் ஒரு நாள் இந்த சாதி என்னிடத்தில் வரும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பெருமானார் செல்லல்லா வரைவு செல்லும் சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள் அன்றைக்கு பெருமானார் அடைந்த துன்பத்தை போன்று வேறு எங்கும் அடையவில்லையே பெருமானாருக்கு எத்தனை துன்பம் கொலை செய்வதற்காக வேண்டி பெருமானார் சிலந்தா மொழிவ செல்லத்தை தேடி சென்று பிடித்து வருபவர்களுக்கு செந்நிற ஒட்டகைகள் நூறு பரிசு என்று பெருமானார் சிலந்தா மொழிவ செலத்தினுடைய தலையை கொண்டு வர சொல்லி ஆணம் போட்டவர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்தார்கள் என்னை என் சொந்த ஊரை விட்டு இவர்கள் விரட்டுகிறார்களே ரஹ்மானே இவர்களுக்கு இதாயத்தை உண்டு என்றுதான் நம் கண்மணி நாயகம் சந்தந்தாம் வரைக்கும் செல்லும் கேட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது இதோடு விட்டார்களா ஊரை விட்டே பெருமானார் போய்விட்டார்களே அதற்கு பிறகாவது துன்பங்கள் நின்றதா என்ற மக்காவுக்கு சென்றதற்கு பிறகும் இந்த அரசியல்வாதிகளால் துன்பம் கொடுக்கப்பட்டது பதில் பொருட்களும் நடக்கிறது கோமான் நபிகள் கோமான் சந்தந்தாம் வரைக்கும் செல்லும் நபர்கள் சஜிதாவிலே விழுந்து அழுத வரலாறுகள் அழுத வரலாறுகள் எல்லாவதையும் குறிப்புகளிலும் இருக்கிறது யாத்தையும் யாத்தையும் யாக்கு யாத்தையும் யாக்கு யாத்தையும் என்று பெருமானார் கதறுகிறார்களே கதறுகிறார்களே யாருலா இங்கு மட்டும் நீ தோல்வியை கொடுத்து விட்டார் இனிமேல் உன் பெயரை சொல்வதற்கு அகிலத்திலே ஆள் இருக்காகிறார்கள் அகிலத்திலே ஒருவரும் இருக்க மாட்டார்கள் பெருமானார் செல்லல்லாம் ஒளிவு செல்லும் அன்று பட்ட கவலையின் வெளிப்பாடுதான் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்கினான் என்று அதீஸ் நூல்கள் சொல்லி காட்டுகிறது அந்த நாள் பெருமானால் சதல்லா வழிவெட்டிலத்தினுடைய அருமை தோழர் அபு குபைதா அலி அல்லாஹினுடைய கால் வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு துடி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரத்தமெல்லாம் கசிந்து கொண்டிருக்கிறது பெருமானாரினுடைய மடியிலே பெருமானார் அபு உபைதாவை படுக்க வைத்து பதில் போர்க்களத்தில் இறக்கிறார்கள் அன்றைக்கு பொதுவாகவே பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு தன் தோழர்களுக்கு முள்குத்தினால் கூட அதை தாங்கிக் கொள்ளாத தலைவர் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் அலைஹி செல்லம் மட்டும்தான் தன் தோழர்களுக்கு முழு தைப்பதை கூட ஒருவர் சொல்வதை கூட தாங்கிக் கொள்ள முடியாது நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லத்தினுடைய மேடையிலே அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா படுத்திருக்கிறார்கள் நபியை பார்த்து கேட்கிறார்கள் நபியே நாயகமே நீங்கள் காக்கப்பட வேண்டும் நாயகமே எனக்கு ஏற்பட்டால் என்னுடைய உயிர் போனால் அதை பற்றி கவலை இல்லை நாயகமே ஆனால் நீங்கள் காக்கப்பட வேண்டும் நாயகமே என்னுடைய கடைசி ரத்தம் இருக்கிற வரை உங்களை காப்பேன் நாயகமே என்று காலை கொடுத்து தியாகம் செய்த அந்த அபு உபைதா சொல்லுகிற பொழுது உமான் மிகச் செல்லல்லா பரிந்து செல்லும் சொன்னார்கள் அபு உபைதா உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா உனக்கு சுகம் வேண்டுமா சொர்க்கம் வேண்டுமா இரண்டையுமே நான் தருகிறேன் என்ன வேண்டும் நெஞ்சா நெஞ்சம் கொண்ட அண்ணல் பெருமானா சல்லல்லாம் பழிவு செல்ல அவர்களிடத்திலே அபு உபைதா சொன்னார்கள் சுகம் எல்லாம் வேண்டாம் எனக்கு சொருக்கம் வேண்டும் நாயகே என்று பெருமானார் சல்லல்லா பழிவு செல்லத்தினுடைய மடியிலேயே தன்னுடைய உயிரை விட்டார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் பதில் பொறுப்பிட முடிந்ததே இவர்கள் விட்டார்களா இந்த அரசியல்வாதிகள் அபூஜையில் போன்றவர்கள் அங்கே சகிதாக்கப்படுகிறார்கள் ஆன போதிலும் கூட அந்த குப்பார்களினுடைய உள்ளம் துடிக்கிறது நாயகத்தையும் அவர்களின் தோழர்களையும் வென்று காட்ட வேண்டும் என்று உகது பொருட்களும் நடக்கிறது உகது பொருட்களும் உக்கிரமமான பொருட்களும் நாயகம் அபு சுபியான் சொல்லுவார் அபு சுபியான் பின்னால் இஸ்லாத்தை கல்வினார் ஆனால் முகது பொருட்களத்திலே அபு சுபியான் ஒரு வதந்தியை கிளப்புகிறார் என்ன வதந்தி முகம்மது இறந்து விட்டார் குடும்ப கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தியை கிளப்பினார் சகாபாக்களின் நிலை எப்படி இருக்கும் எல்லாம் நிலைகுலைந்து போனார்கள் என்ன செய்வதென்றே அறியாமல் என்ன செய்வதென்றே அறியாமல் வித்து குறித்து நின்ற நவித்தோடர்கள் உண்டு சகிதாக்கப்பட்டார்கள் எழுபது பேர்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் பெருமானாரை நோக்கி அம்புகள் வந்து கொண்டே இருக்கிறது அன்றைய நாள் பெருமானார் சந்தந்தா பழிவு செல்லும் அளவு கடந்த கவலைப்படுகிறார் கேட்டார்கள் அன்றைய நாள் அம்பு வருகிறது அபு தல்ஹா ரலி அல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் வருகிற அம்பை தன் மேடையிலே தாங்குகிறார்கள் தன் மேடையிலே தாங்குகிறார்கள் அம்பு வந்து குத்தியதற்கு பிறகு அபு தல்ஹா சொன்ன வார்த்தை நாயகமே நான் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறேன் நீங்கள் நெட்டையாக இருக்கிறீர்கள் நாயகமே என்னால் முடிந்த அளவு நான் எழுகிறேன் நாயகமே ஆனால் நீங்கள் குனிந்து கொள்ளுங்கள் நாயகமே என் மேடையில் ஒரு அம்பு படக்கூடாத நாயகமே தன்னுடைய உடம்பை செல்லடையாக்கினார்கள் எண்பது அம்புகளுக்கு மேல் அபூபைதாவினுடைய உடலில் பாய்கிறது புகாரி சொல்லுகிற பாடம் தடுப்பு சுவராக நின்று தன்னை கொடுத்தார்கள் பெருமானாருக்காக ஒவ்வொரு முறையும் அம்பு பாய்கிற பொழுது பெருமானார் அவர்களுக்கு என்ன துவா செய்தார்கள் தெரியுமா யாருந்தா இவரை சொர்க்கத்தில் என்னோடு என்னோடு நிறுத்துவாயாக என் காப்பாளர் என் உயிரை காத்தவர் என்னோடு நிறுத்து என்று பெருமானார் கேட்டார்களே பெருமானாருக்கு அதையும் தாண்டி ஒரு அம்பு பெருமானாரின் சக்தி சகிதாக்குகிறது புகாரியினுடைய ஓர குறிப்பிட எழுதுவார்கள் உத்துபத்தி மின் அபி வக்காஸ் சாது பின் அபி வக்காஸ் ஈமான் கொண்டவர் உத்துபத்தி மின் அபி வக்காஸ் பெருமானாருக்கு அம்பு விட்டவர் கற்கள் சகிதாக்கப்படுகிறது நபிகள் பெருமானார் செல்லல்லா மனித செல்லத்தினுடைய உறுதி பூமியில் படுகிறது எந்த சகாபியால் தாங்கிக் கொள்ள முடியும் எந்த சகாபியால் தாங்கிக் கொள்ள முடியும் குமார் நபிகள் கோமான் செல்லல்லா மனித செல்லத்தினுடைய அந்த பல் விழுவதை புகாரியினுடைய ஓரக்குறிப்பில் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள் அதற்கு பிறகு உத்துபாவினுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு முன்பல் கிடையாது வரை அல்லாஹ் தடுத்து விட்டால் பெருமானாரின் பள்ளை சகிதாக்கிய உன் குடும்பத்தில் ஒருவனுக்கும் பல்லிருக்க பெருமானார் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க பாத்திமா துடித்து போகிறார் அழிரவி எல்லா புத்தாடத்திலே கேடகத்திலே தண்ணீர் கொண்டு வர சொல்லி பாய்களை கரித்து அந்த பாய்களின் மூலமாக பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் அவர்களுக்கு மருந்து போடப்பட்டதே அந்த நாள் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லும் பட்ட துன்பங்கள் யாரா பெருமான பத்துவா செய்யுங்கள் கந்த பொருட்களை விட்டார்களா நான்கு சக்திகள் ஒன்று சேர்ந்து பெருமானாலை எதிர்த்தார்கள் யூதர்கள் நசாராக்கள் அவாரியங்கள் மக்காவை சூழ்ந்துள்ள பகுதியில் உள்ளவர்கள் குறைசிகள் நான்கு சக்திகளும் ஒன்று சேர்த்து நவிகள் பெருமானாரையும் அவர்களின் தோழர்களையும் கொண்டு குவிக்க வேண்டும் என்று புறப்பட்டார்கள் அகழ்போர் பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லும் அகழ் தோன்றுகிறார்கள் உள்ளே இருக்கிறார்கள் யாரும் போருக்கு போக வேண்டாம் என்றார்கள் பதினைந்து நாட்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அகலை தாண்டி வந்தவர்கள் நான்கு பேர் அதில் ஒருவர் அம்புரிபுணவும் ஆயிரம் வீரர்களுக்கு சமமானவர் அம்புரிபுணவன் அகலை தாண்டி வந்து சவால் விடுகிறார் யாராவது என்னோடு பேச தயாரா என்னோடு மோத தயாரா நெஞ்சிலே துணிவு இருக்கிறதா நீ வா என்று அழைக்கப்படுகிற பொழுது பெருமானார் அமைதியாக இருக்கிறார்கள் அதிகம் கரவல்லாமல் துடிக்கிறார்கள் துடித்துப் போகிறார்கள் நீங்கள் புகாரியை எடுத்து புறத்தீங்கள் முகமது ரசூல்லா என்ற நூலிலே ரொம்ப அழகாக எழுதுவார்கள் துடித்துப் போகிறார்கள் பெருமானார் அமைதிப்படுத்துகிறார்கள் பொறுமையாக இருங்கள் அடியே இரண்டாவது முறையும் கட்ட வார்த்தைகளால் வசைபாடுகிறான் அம்புரிபுல் புத்து யார் தயார் என்னோடு என் ஒருவனோடு மோதுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னார் நீங்கள் என்ன வெற்றி வாக்கை சூடப் போகிறீர்கள் அறிநடி அல்லா மீண்டும் துடிக்கிறார்கள் பெருமானார் அமைதிப்படுத்துகிறார் மூன்றாவது முறையாக பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லம் குறித்து வசிபாடுகிற வார்த்தையை கேட்டு அழிரடியல்லாவினுடைய ரத்தம் கொதிக்கிறது அழிரடியல்லா அழிரடியல்லா போகிற பொழுது பெருமானாருக்கு ஏற்பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா என் அன்பு சகோதரரை அனுப்புகிறேன் ரப்பே நீ பாதுகாத்துக்கொள் அழிக்கும் கர்றார் ரயில் சொன்னார் இது பெருமானார் அழிக்கு கந்தத்திலே கொடுத்த அற்புத வார்த்தை அழியும் கர்றார் ரயில் பண்றார் அழி போர்க்களத்திற்கு போய்விட்டார் புறமுதுகு என்பது அழியின் வரலாற்றிலேயே சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் என்று பெருமானார் தன் வாளை அனுப்புகிறார்கள் தலப்பகையோடு சென்றார்கள் அலி எட்டடி உயரம் இருக்கிற அம்புரி உத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அம்புரி உத்து பார்த்து இறக்கப்படுகிறார் அலியே என்னோடு மோதி நீ ஜெயிப்பதா சென்று விடு உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் இறைவன் ஒருவன் அல்லாஹினுடைய திருத்தூதர் என்ற செய்தியை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் போருக்கு தயாராகிக் கொள் என்றார்கள் அறிவுன் கரம் அல்லாஹ் போரா என்று ஏழகமாக சிரித்து வாணி உருகினால் ஒரு வீசி வீசினால் அழிகின்ற அலிரதி அல்லாஹுத்தாலாவினுடைய தலையை கிழிக்கிறது வாழ் தலையின் மீது படுகிறது தலைப்பாகை கிழிகிறது தலையும் கிழிகிறது பெருமானாருக்கு அன்று ஏற்பட்ட துன்பம் இருக்கிறதே அதை போன்ற துன்பம் என்று ஏற்பட்டிருக்க முடியும் உடனே அலிரதி அல்லாஹுத்தாலாவின் அவர்கள் வாழ்க்கையிலேயே அறிவியல்லாவுத்தாரா ஒருவரிடத்திலே வாழால் வெட்டுப்பட்டார்கள் என்றால் அமல்குணு குத்துதான் அதற்கு பிறகு அறிவடியல்லா தன் வாழை சுழற்றினார்கள் ரெண்டு துண்டாக கீழே விழுந்தான் அமரிக்குணு இரண்டு துண்டாக போட்டார்கள் என்று வரலாறு சொல்லும் அதோடு நிறுத்தினார்களா வலு குறைந்தா வாசிகள் பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லும் அவர்களிடத்திலே ஒப்பந்தம் பேச வேண்டும் என்று சொல்லி அழைத்துச் சென்று பெருமானார் அபுபக்கர் அடி அல்லா உமர் அடி அல்லா உஸ்மான் அடி அல்லா எல்லோரையும் நிற்க வைத்து அமர வைத்து பின்னாலிருந்து பாறையை தள்ளி கொலை செய்ய முயற்சித்தார்கள் அல்லாஹ் பெருமானாருக்கு வகி அனுப்பினான் எழுந்து வெளியே வருகிறார்கள் பாறை கீழே விடுகிறது அன்றைக்கும் பெருமானார் இவர்களுக்கு இவ்வளவு உபகாரம் செய்தும் கூட நம்மை கொள்ள முயற்சிக்கிறார்களே என்று பெருமானார் கஷ்டப்பட்டார்கள் என்று நெடிய வரலாறுகளை பார்க்க முடியும் அரசியல்வாதிகளால் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு துன்பங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஆனாலும் பெருமானார் செல்லல்லா குறைவு செல்லம் அந்த துன்பத்திற்கான பரிகாரத்தை அல்லாஹுவிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ் கொடுத்தான் என்ற வரலாறை பார்க்கிறோம் அதற்கு பிறகு இரண்டாவதாக மாசியத்தால் சிறு சிறு பாவங்கள் செய்கிற பொழுது சகாபாக்கள் செய்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா குறைவு செல்லம் என்பவர்கள் துன்பப்பட்ட வரலாறுகளும் அதீஸ் நூட்களிலே ஏராளமாக இருக்கிறது அபூல் பாபா ரலி அல்லாஹு என்பவர்கள் பெருமானாரின் மீது அளவு கடந்த பாசம் அளவு கடந்த நேசம் கொண்ட நபித்தோழர்களில் ஒருவர் அபூல் பாபா ரலி பெருமானார் ரகசியமாக சொன்னார்கள் நம்முடைய ஒப்பந்தத்தை ஏற்காத காரணத்தினால் அபு பனு குறைலாவாசிகளை கத்தல் செய்ய சொல்லி கொலை செய்ய சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் இந்த ரகசிய செய்தியை யாரும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளக் கூடாது என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் ஒப்பந்தம் நடக்கிறது பேச்சுவார்த்தை நடக்கிறது பேச்சுவார்த்தைக்கு பனு குறைலாவாசிகள் எங்களிடத்திலே பேச வேண்டுமானால் அபு உபைதா தான் வர வேண்டும் ஏனென்றால் அவங்க கூட்டத்தை சார்ந்தவங்க அபு உபைதா பனு குறைலாவாசிகளை சார்ந்தவர்கள் அபு உபைதா அபூலு பாபா இந்த அபூலு பாபா ரடி எல்லாம் பேச்சுவார்த்தைக்காக செல்லுகிறார்கள் பேச்சோடு பேச்சாக பனு குறைலாவாசிகள் கேட்டார்கள் அபூலு பாபா எங்களை குறித்து பெருமானார் என்ன சொல்லி இருக்கிற தன்னை அறியாமலேயே அபூலு பாபா ரலியல்லா கையை எடுத்து காட்டிவிட்டார் கையை எடுத்து இஷாரா செய்து விட்டார்கள் பெருமானார் இப்படி செய்ய சொன்னார்கள் என்று புகாரிகளை இடம்பெற்ற கதி கையை எடுத்து காட்டி விடுகிறார்கள் இதற்கு பிறகுதான் நாயகம் ரகசியமாக வல்லவா இந்த செய்தியை சொன்னார்கள் நாயகத்தின் ரகசியத்தை நாம் வெளிப்படுத்தி விட்டோமே பாவம் செய்து விட்டோமே என்று மஸ்ஜிது நபவிக்கு சென்றார்கள் தூணிலே தன்னை கட்டிக் கொள்ளுகிறார்கள் தன்னை கட்டிக் கொள்ளுகிறார்கள் ரப்பே என்னை மன்னிக்காத வரை நான் சாப்பிட மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் நான் தூங்க மாட்டேன் எதுவும் கிடையாது இந்த செய்தி பெருமானாருக்கு செல்கிறது அபூலு பாபா தன்னை தூணிலே கட்டிக்கொண்டார் பெருமானார் அன்றைக்கு கஷ்டப்பட்டார்கள் துடித்து போனார்கள் என் தோழர் இப்படியா செய்துவிட்டார் என்னிடத்திலே வந்து சொல்லுகிறார் நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறேனே நேரடியாக அல்லாஹுவோடு தொடர்பு கொண்டாரே அல்லாஹ் இனி மன்னிக்காதவரை நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்று பெருமானார் அழுகிறார்கள் தொழுகிறார்கள் அழுகிறார்கள் தொழுகிறார்கள் தோழர்களும் அபூர் பாபாவின் விடுதலைக்காக கடும் கஷ்டப்பட்டார்கள் ஏழு நாட்களுக்கு பிறகு அல்லா ஜெல்ல சாணமுத்தலா இவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினார் சகாபாக்கள் ஓடி சென்று ஆறுதல் சொல்லி கட்டை அவிழ்க்க செல்லுகிற பொழுது வேண்டாம் வேண்டாம் எனக்கு நபிகள் பெருமானாரே வர வேண்டும் அவர்களே என் கட்டை அவிழ்த்தால் தான் எனக்கு சந்தோஷம் என்று பெருமானாரே சென்று கட்டை அவிழ்த்தார்களே கட்டி பிடித்தார்களே அன்றைக்கு பெருமானார் பட்ட அந்த துன்பம் இருக்கிறதே இதற்கு ஈடாக ஏதாவது இருக்க முடியுமா அன்பு தோழர்களே பெருமானாரின் கடைசி காலம் பெருமானாரின் கடைசி காலம் பெருமானார் கபரஸ்தானுக்கு செல்லுகிறார்கள் ஜன்னத்துள் வசீத்துக்கு செல்லுகிறார்கள் தன்னோடு அபூ மௌஹிபா என்ற அடிமையை அழைத்து செல்லுகிறார்கள் உரிமை விட்ட அடிமையை அழைத்து செல்லுகிறார்கள் அழைத்து சென்று பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்ல வந்தவர்கள் ஜன்னத்துள் வசீத்துக்கு சென்றார்கள் அங்கே நடக்கிற வேதனைகளை பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லும் கண்டார்கள் சஜிதாவிலே விழுந்து அழுகிறார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அல்லாஹ்விடத்திலே தோவா செய்கிறார்கள் அல்லா என் தோழர்களுக்கு வேதனையா என் தோழர்களுக்கு வேதனையா என் தோழர்களுக்கு வேதனையா என் தோழர்களுக்கு வேதனையா துன்பப்பட்டு துன்பப்பட்டு அல்லா ஒரு வாக்குறுதி வழங்கினார் இதற்கு பிறகு ஜன்னத்துள் பக்கையிலே யார் அடக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு வேதனையே இல்லை பெருமானார் எவ்வளவு துன்பப்பட்டிருக்க வேண்டும் அழுது அழுது அழுது அழுது அந்த அழுகை தான் பெருமானாருக்கு தலைவலியாக மாறி காய்ச்சலாக மாறி அந்த காய்ச்சலில் தான் பெருமானார் நம்மை விட்டு மறைந்தார்கள் என்றால் பெருமானார் சிவந்தா மனித செல்லும் தோழர்களை நினைத்து எவ்வளவு பெருமானார் துன்பப்பட்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக பெருமானார் செல்லல்லா செல்லம் தாவா செய்கிற பொழுதும் பல வகையான துன்பங்கள் ஏற்பட்டார்கள் என்று வரலாறுகள் சொல்லும் அதில் ஒன்று அபூலகவினுடைய மனைவி அபூலகவு தான் துன்பம் கொடுக்கிறான் என்றார் அந்த பெண்மணி இருக்கிறாளே அபூலகவினுடைய மனைவி பெருமானார் சல்லல்லா செல்லம் நடக்கிற பாதையிலே முற்களை குத்தி வைப்பாள் முற்களை குத்தி வைப்பாள் பல ஆண்களினுடைய வீரத்தை பெற்றவை அபூலகவினுடைய முக்களை குத்தி வைத்து பெருமானார் அமருகிற தொழுகிற இடங்களிலே சாணங்களையும் சகதிகளையும் கொட்டி பெருமானாரை அசுத்தப்படுத்துவது பெருமானாரை வசைபாடுவது இந்த வேலையை ஏனென்றால் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக துன்பப்படுத்துகிறார் கடைசியில் அல்ல என்ன செய்கிறான் தெரியுமா அயாத்தாக இருக்கிற பொழுதே உயிரோடு வாடுகிற காலத்திலேயே நீ இப்படித்தான் சாவாய் என்ற செய்தியை உயிரோடு இருக்கிற பொழுது அல்லாக சொல்கிறார் அம்மாலத்தன் ஆட்டம் விறகு சுமந்து செல்லுகிற பொழுது அந்த விறகே உனக்கு தூக்காக மாறும் அதில்தான் சாவாய் இந்த வசனம் வந்தா சும்மா இருப்பாளா அவுக்கிறது எல்லாம் ரசூலுல்லாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரம் வந்தான் பள்ளிக்கு வருகிறாள் வசை வார்த்தைகள் எங்கே முகம்மத் நான் கழுத்து துப்ப வேண்டும் கொண்டு குதிக்க வேண்டும் என்னை பற்றி குரானா அல்லாஹ் சொன்னானா நடக்கும் அவுபக்கர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நாயகமே வந்து விட்டாள் சண்டாடி வந்து விட்டாள் என்ன செய்வது பள்ளிக்குள்ளே வசை வார்த்தையா பெருமானா செல்லல்லா தொலைவர் செல்ல சொன்னார்கள் குரான் ஓதப்பட்டார் அல்லாஹ் சொல்கிறான் ஜாலனா பைனக்க ஓ பைனல்லதீன் அல்லா மீனூன் ஹிஜாபம் மஸ்தூரா அல்லாஹ் திரையை ஏற்படுத்துவான் என்னை அவளால் பார்க்க முடியாது என்றார்கள் பெருமானார் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் நேரா வந்தவ தான் நாயக உட்கார்ந்து இருக்கிறாங்க அபுபக்கர் ரெடி எல்லா இடத்துல கேட்கிறார் அந்த முகமது எங்கே அந்த முகமது எங்கே அந்த முகமது எங்கே பக்கத்துல தான் நாயக உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் அவளின் கண்களுக்கு நாயகத்தை மறைத்தார் பெருமானார் இந்த பெண்ணை எண்ணியும் கஷ்டப்பட்டார் இவளுக்கு அல்ல இதாயத்தை கொடுக்க மாட்டானா என்று பெருமானார் துன்பப்பட்டு இருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகிறார்கள் தாவாவால் கொடுக்கப்பட்ட இன்னல்கள் கொஞ்சம் அல்ல குமான் நபிகள் கோமான் செல்லம் தொலைவு செல்லும் தாருள் அருக்கமிலே தங்கி இருக்கிறார்கள் ரகசியமாக ஆரம்ப கால ஈமான் தாருள் அருக்கமிலே ஒன்று ரெண்டு சகாபாக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற பொழுது உஃபார் குறைச்சிகள் எல்லாம் வந்து விட்டார்கள் வந்து பெருமானார் சதல்லா அலைவ செல்லம் அவர்களுக்கும் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலாவுக்கும் அடி கொடுக்கிறார்கள் வசைவார்த்தை பாடுகிறார்கள் பெருமானார் காப்பாற்றப்படுகிறார்கள் அபுபக்கர் அலி தாலாவை ஏகத்துவத்தை எடுத்தார்கள் ஏற்றார்கள் என்ற காரணத்தினால் செருப்பால் அடித்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா அண்ணன் செருப்பால் அடிக்கிறார்கள் அடியை வாங்கி மயக்க நிலையில் இருக்கிற அபுபக்கர் அலி அல்லாவும் தாலா அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் பெற்றோர்களின் வீட்டில் இருக்கிற பொழுது கண் விழித்த அபுபக்கர் அலி அல்லாவும் நாயகம் எப்படி இருக்கிறார்கள் என்று நான் முதலில் கேட்கிறார்கள் பெற்றோர்களை மறந்தார்கள் உற்றார் உறவுகளை மறந்தார்கள் என் கண்மணி அங்கு எல்லோரும் சேர்ந்து அடித்தார்களே நாயகத்திற்கு என்ன ஆனது என்று கேட்கிறார்கள் பெருமானாரின் குடும்பத்தில் நாயகம் அமர்ந்து கொண்டு கேட்கிறார்கள் என் அபுபக்கருக்கு என்ன ஆனது என் தோழருக்கு என்ன ஆனது அவரின் நிலை என்ன என்று கேட்டு பெருமானார் செல்லல்லார் பணிவசலம் அபுபக்கர் அலி பார்ப்பதற்கு சொர்க்கத்திற்கு செல்லுகிறார்கள் அவனுக்கிறே உங்களுக்கு ஏற்பட்ட நிலையை கண்டு உள்ளம் துணிக்கிறது என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் அவ்வக்கிரடி நாங்கள் கேட்டது என்ன தெரியுமா என் பெற்றோருக்கு ஹிதாயத்து வேண்டும் என் பெற்றோர்களுக்கு ஹிதாயத்து வேண்டும் நான் பெருமானார் கரமியில் உயர்த்தி அல்லாஹும் எழுதி உம்ம அபீபக்கர் அல்லாம எழுதி அத அபீபக்கர் பெற்றோர்களுக்கு அல்லா இதாயத்தை கொடு என்று கேட்டார்கள் பெற்றோர்கள் இதாயத்தை பெறுகிற பாக்கியம் அதே விதத்திலேயே இஸ்லாத்தை தருகிற பாக்கியத்தை பெற்றார்கள் என்ற வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம் பெருமானார் அன்றைக்கும் கஷ்டப்பட்டார்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதற்காக கஷ்டங்கள் பல கொடுக்கப்படுகிறது ஆமிர் குணு துபை அறுபத் இரண்டு பேர்களும் பேசிக் கொள்ளுகிறார்கள் நாம் இரண்டு பேர்களும் நின்று கொள்ளலாம் அயாத்து சகாபாவிலே பதிவான வரலாறு இந்த வரலாறு இரண்டு பேர்களும் பேசிக் கொள்ளுகிறார்கள் முகமது வருவார் ஏக ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுவார் முகம்மதோடு நான் பேசுவதை போன்று பேசி முகம்மதோடு நான் கட்டி தழுவி அவர்களுடைய தலையை கீழே இழுத்துக் கொள்ளுகிறேன் நீ வாழால் வெட்டிவிடு நீ வாழால் வெட்டிவிடு அறுபதே இதோடு முகம்மதினுடைய வாழ்க்கை முடிந்துவிட வேண்டும் அறுபதே என்று சொல்ல ஆமிர் முழு துப்பையிலுக்கு அறுபது ஒப்புக்கொள்ளுகிறார் நான் இதை செய்கிறேன் என்று வாழை மறைத்து வைத்துக் கொண்டு பெருமானார் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்ல வருகிறார்கள் பெருமானாரை கட்டி தழுவி ஆமிர் முழு துப்பை செய்கிறார் அறுபது என்பதை இஷாரா செய்கிறார் நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டார் உலகத்திலே யாருக்கும் அந்த பொறுப்பை வழங்கவில்லை ஒரே ஒரு நேரத்திலே அபுபக்கருக்கு வழங்கினார் வேறு யாருக்கும் நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை இஜரத்தின் பொழுது மட்டும் அபுபக்கர் அல்லாவுக்கு வழங்கினான் வேறு யாருக்கும் வழங்கவில்லை கடைசியில ஒன்று முடியவில்லை வெட்டலான்னு நினைக்கிறான் நடக்கல கடைசியில பெருமானார் செல்லல்லா பலிவசலம் ஏகத்துவத்தை சொல்லி ஏற்கவில்லை அதற்கு பிறகு ஆமீர் குழு துஃபையில் கேட்கிறார் நான் தான் வெட்டு சொன்னேனே ஏன் வெட்டவில்லை வெட்டுவதா நான் உன்னை பெருமானாரோடு நீ கட்டியிருக்கிற பொழுது அங்கிருந்து ரெண்டு சிங்கங்களை பார்த்தேனே நான் வாழை தூக்கினால் என் மீது பாய பார்க்கிறதே நான் எங்கே வருவது பெருமானாரை அல்லா ஜல்லஷான புத்தலா இந்த விதத்திலே பாதுகாக்கிறான் என்ற செய்தியும் பெருமானாருக்கு கிடைக்கிறது பெருமானார் செல்லல்லா வழியில் செல்லவன் அவர்கள் இவ்வளவு உபகாரம் செய்தும் இவர்கள் என்னை கொள்வதற்காக முயற்சிக்கிறார்களே என்று பெருமானார் கஷ்டப்பட்ட வரலாறுகள் உண்டு அதே நூல்களிலே பார்க்க முடிகிறது மூன்றாவது நான்காவதாக இருக்கு ஆயிஷா பதினெட்டாவது திசிலே அல்லா ஜல்ல சாகமுத்தலா பதினோரு வசனங்கள் இறக்குகிறான் ஐஷா நாயகி வலு முஸ்தலி போர்க்களம் நடக்கிறது உக்கிரமமான போர்க்களம் வலு முஸ்தலி போர்க்களம் அதற்கு அரபியில இன்னொரு பெயரும் உண்டு வலு முறைசியா போர்க்களம் பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லத்தோடு ஐஷா நாயகியும் போருக்கு செல்லுகிறார்கள் போருக்கு போய்விட்டு திரும்பி வருகிற பொழுது பொதுவாகவே பொம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது வெளியே போனாக்கா அந்த பழக்கம் ஆயிஷா நாயகி இருந்துச்சு வெளியே போனா கல்யாணத்துக்கு போனா இரவல் நகை வாங்கி போட்டு போற பழக்கம் உண்டு நம்ம வீட்டுல அக்கா நகைய தங்கச்சி நகைய அந்த நகை இந்த நகையெல்லாம் வாங்கி போட்டு போய்க்குவாங்க வரும்போது காணாம போச்சுன்னா பூ கூண்டு அருவாங்க இந்த பழக்கம் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்கிறது ஆயிஷா நாயகி தன்னுடைய சகோதரி அஸ்மாவிடத்திலே இரவல் நகையை வாங்கிக் கொண்டு போட்டு சென்று விட்டு திரும்பி வருகிறார்கள் ஆயிஷா நாயகி ரொம்ப பலகீனமான உடல் ரொம்ப குறைவான எடை சின்ன பிள்ளை ஐஷா நாயகி பெருமானார் செல்லல்லா அலிவசலம் ஒரு இடத்திலே எல்லோரையும் நிப்பாட்டுகிறார்கள் கலாபுல் ஆஜத்திற்காக தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக எல்லோரும் சென்றார்கள் ஆயிஷா நாயகியும் பெண்கள் பகுதிக்கு சென்றார்கள் சென்று விட்டு திரும்பி வருகிற பொழுது கழுத்தை பார்த்தால் மாலையை காணவில்லை மீண்டும் செல்லுகிறார்கள் மாலையை எடுப்பதற்காக மீண்டும் சென்றார்கள் எல்லா ஹதீஸ் நூட்கள்ல சிஹாவு சீத்தா அத்தனையிலும் பதிவான வரலாறு இந்த வரலாறு போய்விட்டு திரும்பி மாலையை எடுப்பதற்காக வருகிறார்கள் மாலையை கண்டெடுத்தார்கள் கீழே விழுந்த மாலையை எடுத்து விட்டார்கள் மீண்டும் திரும்பி வருகிற பொழுது ஆயிஷா நாயகி ஒட்டக தொட்டிக்குள்ள இருக்கிறாங்கன்னு நினைச்சு எல்லாம் வீட்டு போயாச்சு படை கிளம்பி போய்விட்டார்கள் ஒருவரும் இல்லை ஆயிஷா நாயகி நினைக்கிறார்கள் பொதுவாகவே பெருமானார் போருக்கு அனுப்பினால் பின்னால் ஒருவரை அனுப்பி வைப்பார்கள் விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் எடுத்து வருவதற்காக சஃப்வான் அத்தல் ரலியல்லாஹுத்தாலா பின்னால் வருகிறார்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு ஆனால் ஹிஜாபுடைய ஆயத்து இறங்கியதற்கு பிறகு உள்ள சூழல் இது ஆயிஷா நாயகி வருதாவோடு அமர்ந்திருக்கிறார்கள் முன்னால் ஆயிஷா நாயகியை பார்த்த அடையாளங்கள் உண்டு சப்பானி குடும்பம் அத்தனுக்கு ஒன்றும் பேசவில்லை முன்னால் வந்து ஒட்டகையை நிறுத்தி இன்னால் இல்லாத போய் இன்னா இணைகிறார்கள் சஃபானின் வார்த்தை சொன்ன வார்த்தை என்ன இல்லாகி என்ன இளைஞராகி என் அன்னைக்கு நடந்த நிகழ்வாயுது என்று அவர்கள் சொல்லிவிட்டு மேலே ஏறி அமருங்கள் நான் ஒட்டகையை நடந்து இழுத்துச் செல்கிறேன் என்று இழுத்துச் செல்கிறார்கள் இதை பார்த்த முனாபிக்கின்களின் தலைவன் அப்துல்லாஹிபின் சலூல் சஃப்வானிபின் அக்தருக்கும் ஆயிஷாவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற வதந்தியை ஊருக்குள்ளே கிளப்புகிறான் பெருமானார் சதல்லா சல்லல்லா குலைவசலத்தினுடைய மனைவி ஆயிஷா நம்முடைய தாய் நம்முடைய தாய் இந்த செய்தி காட்டு வாக்கிலே சகாபாக்களுக்கு செல்கிறது ஒரு சில சகாபாக்களும் இப்படி இருந்திருக்கலாமோ என்று எண்ணிவிட்டார்கள் அதில் அரசாணிகள் சாபித்துள்ளி எல்லா முத்தாலாவும் இடம்பெறுகிறார்கள் மிஸ்தக் இடம்பெறுகிறார்கள் ஒரு சில சகாபாக்கள் யாரெல்லாம் இந்த இப்படியும் இருக்கலாமோ என்று நினைத்தார்களோ அவர்களுடைய கண் பார்வை கடைசி காலத்தில் போனதாக வரலாறு உம்மகத்தின் உண்மையினை இப்படி இருக்கலாமோ என்று நினைத்ததால் போன ஐஸ்வரல்லா சொல்லுவாங்க புகாரிலே எனக்கு பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லத்திற்கும் இந்த செய்தி வருகிறது நபிகள் பெருமானார் எல்லோரும் மசூலா செய்கிறார்கள் பெருமானார்கள் பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லம் ஆனா ஐஷா நாய்க்கு இந்த செய்தி தெரியாது ஐஷா நாய்க்கு தெரியாது பெருமானார் மசூலா செய்கிறார்கள் உமர் நிகழ்த்தாக இழைத்து கேட்கிறார்கள் என்ன நாயகமே யாரை பார்த்து சொல்கிறீர்கள் அப்படியெல்லாம் ஒரு காலமும் நடக்க வைப்பீர்கள் அழிதறியல்லா இடத்துல கேட்கிற பொழுது அழிதறியல்லா நீங்க கவலைப்படுறீங்க ஆயிஷா இல்லாட்டி எத்தனையோ மனைவிகள் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டாங்க இது ஆயிஷா நாயகி கடைசி வரை உள்ளத்துக்குள்ளே இருந்தது அதனாலதான் ஆயிஷா நாயகி அதிரடி அல்லாவினுடைய பேச்சையே எடுக்க மாட்டேன் அடிதடிகளா உடைய வார்த்தைகளே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த தாக்கம் இருந்து கொண்டே இருந்தது பரீதாவிடத்திலே பெருமனார் செல்லல்லா குலைமை செல்லம் கேட்கிறார்கள் ஆயிஷா நாயகியினுடைய அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை பரீதாவிடத்திலே கேட்கிற பொழுது என்ன நாயகமே ஆயிஷாவை பற்றி அழைக்கிறீர்கள் எந்த அளவிற்கு ஆயிஷா அப்ராணி தெரியுமா மாவு குழைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படியே தூங்கி விடுவார்கள் ஆடு சாப்பிட்டு சென்று விடும் அவர்களுக்கு தெரியாத நாயகமே இந்த அப்ராணி பெண்ணை போய் இப்படியா நினைப்பது என்று வருகிறார் சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக அல்லா இப்படி ஒரு உரையாடலை நடத்துகிறார் சமூக மனைவியின் மீது சந்தேகப்படக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் நடத்துகிறான் ஒரு நாள் கலாவுல் ஹாஜத்துக்காக ஆயிஷா நாயகி செல்லுகிற பொழுதுதான் உண்மை மிஸ்தா மிஸ்தகத் அல்லாவினுடைய தாயாரின் மூலமாக கேள்விப்படுகிறார்கள் அதற்கு பிறகு ஆயிஷா அழுதார்களே வீட்டிலே போய் அழுகிறார்கள் தன்னுடைய தந்தை அமுவக்கர் அலி இடத்திலே சொல்லுகிறார்கள் தாயிடத்திலே சொல்லுகிறார்கள் நீங்களாவது நாயகத்திடத்திலே சொல்லக்கூடாதா நீங்களாவது நாயகத்திடத்திலே சொல்லக்கூடாதா எல்லோரிடத்திலும் நாயகம் மசூரா செய்கிறார்களா ஆலோசனை செய்கிறார்களா நீங்கள் தான் சொல்லக்கூடாதா ரசூல்லாவிடத்திலே சொல்லுகிற தகுதி அம்மா எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டாங்க நம்ம வீட்டுல அத்தா அம்மாவா இருந்தா மருமகனை ரெண்டுல ஒண்ணு பார்த்தோம் என்று அருவாளோடு சென்று விடுவார்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆயிஷா அழுது அழுது அழுது அழுது சபரும் சமீரும் வல்லாஹும் தானும் அலாமா இந்த வார்த்தை யாக்கு அலி ஓதுவார்கள் யூசுப் அலி இஸ்லாத்தை இழந்த யாக்கூப் பொறுமைதான் எனக்கு போதுமான கோலம் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் ஆயிஷாவும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா பலிவசலம் வீட்டுக்குள்ளே வந்தால் கூட சரியாக பேசுவதில்லை என்ற நிலை ஆயிஷா அலி இப்படி உணர்ந்து கொண்டார்கள் கடைசியில அல்லா ஜெல்லா பதினோரு வசனங்கள் இருக்கிறேன் ஐஷா நாயகியை சுத்தப்படுத்துகிறான் அந்த துன்பம் எல்லாம் பெருமானாருக்கு போய் ஐஷா பதினோரு வசனங்களிலே அல்ல உன்னை சுத்தப்படுத்தி இருக்கிறான் ஆயிஷா என்று சொல்லுகிற பொழுது உடனே பெருமானா சில ஐஷா ரவி எல்லாம் ரெண்டு ரக்காத்து தொழுது விட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் உடனே ஆயிஷாவினுடைய தாயார் உம்முஜமையை கேட்கிறார்கள் ரசூல்லாவுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா என்று ரசூல்லாவுக்கு சொல்ல மாட்டேன் என் மீது ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் நம்பலாமா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு நம்பலாமா ஆலோசனை செய்யலாமா என் நன்றி முழுக்க ரப்புக்கு தான் என் ரப்புக்கு தெரியும் என்னை பற்றி என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு தான் அவர்கள் பட்ட துன்பங்களுக்கு ஆறுதல் கிடைத்தது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக ஒரு கஷ்டம் துன்பம் இந்த உம்மத்தினுடைய விவாதத்தை நினைத்து பெருமானார் துன்பம் பெருமானார் செல்லலாம் ஒரே செல்லம் கால் நீங்க வீங்க வணங்குவாங்க தவறுனம கதமா அந்த நாயகம் செல்லல்லா செல்ல வந்தவர்கள் மறுமையினுடைய நிகழ்வை சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் மறுமையிட என்னுடைய உம்மத்தை அழைத்து வரப்படும் சாபாக்களுக்கு பெருமானார் செல்லல்லாம் வழிவு செல்லும் உபதேசம் செய்கிறார்கள் என்னுடைய உம்மத்தை அழைத்து வரப்படும் பெரிய கோடீஸ்வரராக இருப்பார் ஆனால் தொழுதிருக்க மாட்டார் வணங்கி இருக்க மாட்டார் நோன்பு நோட்டு இருக்க மாட்டார் சக்காத்து கொடுத்திருக்க மாட்டார் ஹத்தி செய்திருக்க மாட்டார் அங்கே வந்து நிற்கிற பொழுது அல்ல சுலைமான் அழகி செலாத்தை காட்டுவான் சுலைமான் அழகி செலாத்தை காட்டி நான் அவருக்கு உலகத்தையே கொடுத்திருந்தேனே உலகத்தை ஆளுகிற சக்தியை கொடுத்திருந்தேனே அவர் எதையாவது விட்டாரா அவர் தொழுகையை விட்டாரா நோன்பை விட்டாரா எதையாவது விட்டாரா அவர் விடவில்லை நீ ஏன் விட்டாய் என்று கேட்டார் என் உண்மத்தை சார்ந்தவரிடத்திலே கேள்வி கேட்கிற பொழுது எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு எப்படி இருக்கும் என் மதிக்காமல் இவர் செய்து விட்டாரே என்பதை நினைத்து பெருமானார் அழுகிறார்கள் ஒரு அடிமையை கொண்டு வரப்படும் என் உம்மத்தை சேர்ந்த அடிமையை அடிமையாக இருந்தேன் எஜமானருக்கு பணி செய்ய வேண்டி இருந்தது அதனால் என்னால் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் உடனே அல்லா ஜெல்ல ஷானகுத்தாரா யூசுப் அலகி சலாத்தை கொண்டு வந்து நிறுத்தி இவர் அடிமையாக இருந்தாரே இவரை கொண்டு போய் விட்டு விட்டார்களே விட்டு விட்டார்களே இவர் அந்த நேரத்திலே தொழுகையை விடவில்லையே ரப்பை நினைக்க விடவில்லையே நீ ஏழ்விட்டாய் என்று அல்லா கேட்பானே என் உம்மத்தை பார்த்து அல்லா கேள்வி கேட்க ஆரம்பித்தால் எனக்கு கொலை நடக்குமே பெருமானா செல்லல்லா பழிவு செல்லம் அந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஏழையை கொண்டு வந்து நிறுத்தப்படும் ஏன் நீ வரவில்லை என்று கேட்டார் தப்பே ஏழ்மையின் காரணமாக என் பிழைப்புக்கே வழியில்லை நான் எங்கு பள்ளிக்கு வருவது என்று கேட்கிற பொழுது ஈசா அலை கொண்டு வந்து நிறுத்தி இவரை விடவா நீ பெரிய ஏழை அவர் கல் கூட தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று ஒதுக்கியவரே ஒரு ஆடை ஒரு கீழாடை ஒரு மேலாடை இதை தவிர ஈசா அலை எதுவுமே இல்லையே அவர் தொழுகையை விட்டாரா அவர் விவாதத்தை விட்டாரா என்று கேட்கிற பொழுது என் உம்மத்தை சார்ந்தவர் படுகிற பாட்டை பார்த்து என்னால் நிலை நிலைகுலைந்து நிலையாக நிற்க முடியுமா பெருமானார் இருக்கிறார்கள் அழைத்தும் சொன்னார்கள் ஒருவரை கொண்டு வரப்படும் அவர் நோயாளி சொல்லுவார் நான் நோயாளியாக இருந்தேன் தொட முடியவில்லை நோன்பு நோக்க முடியவில்லை சகாத்து கொடுக்க முடியவில்லை ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை என்று சொன்னவுடன் உடனே அல்லாஹ் ஐயூப் அலி கொண்டு வந்து நிறுத்துவானே பதினான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்ட ஐயோ அந்த நேரத்திலும் கூட அல்லாதவை நினைப்பதை விடவில்லையே தொழுவதை விடவில்லையே என் அடியா உடம்பெல்லாம் புழு புழுக்கிறேன் இந்த நேரத்திலும் தொழுதாரே நீ தொழுதாயா நீ தொழுதாயா என்று என் உம்மத்தை பார்த்து கேட்கிற சூழல் வந்துவிடுமே என் உம்மத்தே இவாதத்திலே கவனமாக இருங்கள் என்று பெருமானார் அழுது கொண்டே சமூகத்திற்கு சொன்னார்களே இன்றைக்கு அந்த சமூகம் இவாதத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்னை பார்த்து கவலைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இவாதத்தை நினைத்து பெருமானார் கவலைப்பட்டிருக்கிறார் ஆகரி பெருமானார் அடுத்ததாகப்பட்ட துன்பம் லுல்முல் ஆகரி மற்றவர்களுக்கு தன் தோழர்களுக்கு கொடுக்கிற இடையூரை பார்த்து பெருமானார் துன்பப்பட்டிருக்கிறார்கள் தனக்கு கொடுத்த இடையூரை பார்த்தும் துன்பப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஹதீஸ் அற்புதமான ஹதீஸ் வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்படுகிறது பெருமானார் செல்லல்லா வலிவசனம் தன்னுடைய மகன் ஈருலக சக்கரவர்த்தி நாயகம் ஈருலக சக்கரவர்த்தி இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த பவர் இல்லை உலகத்திலே யாருக்குமே இல்லாத பவர் ஈருலக சக்கரவர்த்தி நபிகள் நாயகம் பாத்திமா நாயகியின் வீட்டுக்கு செல்கிறார்கள் தன் மகள் வீட்டுக்கு செல்கிறார்கள் மகள் சொல்லலாமா வேண்டாமா என்று நினைக்கிறார்கள் தயங்கி தயங்கி இருப்பதை பார்த்து பெருமானாரை கேட்கிறார்கள் அம்மா சொன்னேன் என்று கேட்கிற பொழுது பாப்பா நான் என்னுடைய பிள்ளைகளும் உங்க பேரன்களும் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகிறது வாப்பா மூன்று நாட்கள் ஆகிறது இரண்டு சொற்களோக தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தை சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகிறது பெருமானார் செல்லல்லா வலிவ செல்ல சொன்னார்கள் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள் அம்மா கவலைப்படாதே நான் சாப்பிட்டு நாலு நாளாக இது ஒரு தந்தையின் நிலை சரி அம்மா நான் உங்களுக்கு வேலை செய்து உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன் என்று பெருமானார் செல்லல்லா பணிவசனம் சென்றார்கள் மதினாவினுடைய ஓரத்தில் இருக்கிற ஒரு கிராமவாசியினுடைய தோட்டத்திலே பெருமானார் போய் தண்ணீர் இறைக்கிறார்கள் சில பேரித்தம்பழங்களுக்காக தண்ணீர் இறைத்து பேரித்தம்பழங்களை வாங்குகிற அந்த கடைசி சூழலிலே வாழி அருந்து உள்ளே விழுந்து விடுகிறது பெருமானார் செல்லல்லா பணிவசனம் இறைத்த வாழி அருந்து உள்ளே விழுந்து விடுகிறது இதை கேள்விப்பட்ட அந்த கிராமவாசி பெருமானாரின் கண்ணத்தில் அறைந்து விடுகிறது பெருமானாரின் கண்ணத்தில் அறைந்து விடுகிறார் நபிகள் பெருமானார் அறையை வாங்கிக் கொண்டு மூலியையும் வாங்கிக் கொண்டு பெருமானார் கிழக்குக்குள்ளே கரண்டு இட்டுகிறார்கள் அந்த வாழையை கிழக்கு கொடுத்து விடு யாருக்கும் பாரமாக நான் இருக்க விரும்பவில்லை வாழை தானே மேலே வருகிறது பெருமானார் என்று மோஜிசாவில் எழுதுவார்கள் வாழிகை கொடுத்ததற்கு பிறகு இவர் யார் என்று விசாரிக்கிறார் பெருமானார் கூலியை வாங்கிக் கொண்டு செல்கிறார்கள் அடியை வாங்கிக் கொண்டு செல்கிறார்கள் துன்பத்தோடு செல்கிறார்கள் தன் குழந்தைகளுக்கு பேரர்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு பெருமானார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்பமாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த தோட்டக்காரரும் கிராமவாசியும் இவர் யார் என்று கேட்கிற பொழுது அற்புதமானவராக இருக்கிறார் இவர்தான் நபி முகமது சல்லா ஒரு நபியை நான் அழிந்து விட்டேனா ஒரு நபியை நான் அழுந்து விட்டேனா வேகமாக தன் வாழை எடுத்து தன் கட்டை வெட்டி விடுகிறார் தன் கட்டை வெட்டி விடுகிறார் அல்லாது தண்டனை கொடுப்பதற்கு முன்பதாக நான் எனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்கிறேன் கையை எடுத்துக்கொண்டு நாயகத்திடத்திலே சென்றார் நாயகம் உள்ளே இருக்கிறார்கள் அதில் எல்லாவும் இருக்கிறார்கள் என்ன என்று முகம்மதை நான் பார்க்க வேண்டும் உள்ளே பெருமானார் அழைத்துச் செல்ல பெருமானாரை பார்க்க அழைத்துச் சென்றால் சத்தமாக இருக்கிறது நாயகம் என்ன கேட்டார்கள் நீங்கள் நபி என்று தெரியாமல் நபி என்று தெரியாமல் நான் நான் உங்களை அறிந்து விட்டேன் அந்த கையை எடுத்து வந்திருக்கிறேன் இந்த கை இனிமேல் எனக்கு வேண்டாம் இனிமேல் எனக்கு வேண்டாம் அசதல்லா இல்லாது இல்லல்லா வாழ்ந்துக்கிற சூழ்நிலா என்று கரம் பெற்றுகிற பொழுது பெருமானார் செல்லல்லா செல்லும் அந்த கையை வைத்து இணைத்து பெருமானார் தன்னுடைய நீரை தடவி வாச்சிக்கிறார்கள் மீண்டும் அந்த கை சரியானது நீண்ட நாட்கள் அவர் வாழ்ந்தால் என்று வரலாறு சொல்லும் பெருமானார் செல்லல்லா வலிவு செல்லம் என்றவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் துண்டுப்பட்டிருக்கிறார்கள் தன்னுடைய தோழர் உபய பிரதியெல்லாம் அவர்கள் தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிற பொழுது என் செய்தியை இறப்பே நான் தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிறேன் என் செய்தியை நாயகத்திற்கு எட்டி வைத்து விடு பெருமானார் செல்லல்லா வழிவசனத்திற்கு செய்தி செல்கிறது உபயபுரடி எல்லாம் தூக்கில் ஏற்றப்படுகிறார்கள் தோழர்களே அவர்களை நீங்கள் தூக்கி வாருங்கள் சொல்லிவிட்டு பெருமானா யார் தூக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு பதுவா செய்கிறார்கள் அன்றைக்கு அவர்கள் அடைந்த கஷ்டம் ஏராளமான துன்பங்களை பெருமானார் அடைந்தார்கள் என்று வரலாறு சொல்லும் ஏழாவதாக மசா இபு துன்யா அந்த நாயகத்திற்கும் விஷம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெண்மணி நாடுகிறாள் என்றால் இதைவிட பெரிய துன்பம் என்ன என்ன இருக்க முடியும் என்ன இருக்க முடியும் சைபர் போர்க்களத்திற்கு பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் போய்விட்டு வருகிற பொழுது ஒரு யூத பெண்மணி நாயகத்திற்கு தாவத்து கொடுக்கிறார் அந்த தாவத்திலே விஷத்தையும் தோய்த்துக் கொடுக்கிறார் பெருமானார் ஒரு லுக்குமா சாப்பிட்டு விடுகிறார்கள் ஒரு தோழர் சாப்பிட்டு விடுகிறார் அவர் இறந்து விடுகிறார் ஆனால் இந்த கறி சொன்னதே ஹதீசுகள் சரியான ஹதீசுகள் அந்த கறி பேசுகிறது நாயகமே நீங்கள் சாப்பிட வேண்டாம் இதில் விஷம் இருக்கிறது நாயகமே கடைசியில அந்த பெண்மணி ரசூலா சொல்லிட்டாலே நான் எதற்கு வைத்தேன் தெரியுமா நீங்கள் நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது அப்படி இல்லை என்றால் இதோடு உங்களை முடித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை செய்தேன் என்று சொல்ல பெருமானார் சல்லல்லா அலைவர் செல்லம் அந்த துன்பம் விஷம் சாப்பிட்ட துன்பம் ஐஷாவினுடைய மடியிலே கடைசியில் படுத்திருக்கிற பொழுது அன்றைக்கு சாப்பிட்ட விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது ஐஷா என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா என் நெஞ்சை அறுக்கிறது ஆயிஷா என்று பெருமானார் குழம்பினார்களே பெருமானார் துன்பப்பட்டார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது பெருமானாருக்கு உலகத்திலே எல்லா நோய்களையும் நீக்கிய கண்மணி நாயகம் செல்லல்லா பரிவசலம் அவர்களுக்கு செய்வனை வைக்கப்படுகிறது லபீதின் மூலமாக நாயகத்திற்கு செய்வனை ஆறு மாத காலம் பெருமானார் பட்ட கத்தங்களுக்கு அளவே இல்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரிக்கிறார்களே தன்னுடைய பெண்மணிகள் இரண்டு பேர்களும் சேர்ந்து பெருமானார் செல்லல்லாஹு அலிவ அவர்களுக்கு விஷம் வைக்க அவர்களுக்கு செய்வனை வைக்கிறார்கள் கடைசியில் ஆறு மாத காலம் பெருமானார் எப்படி இருந்தார்கள் சரியத்தினுடைய சட்டத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் மறந்து 那边。 பெருமானார் செல்லத்தாக விளைவு செல்லவர்கள் சரியத்தின் விஷயத்திலே மட்டும் நிலைத்திருந்த நபிகள் காரணம் அல்லாஹ் இப்படி செய்வனை வைக்க முடியும் என்பதை சமூகத்திற்கு காட்டுவதற்காகவே அல்லாஹ் இதை செய்தார் நாயகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் நிறைந்தவர்கள் பெருமானார் அவர்களுக்கே செய்வனை வேலை செய்தது என்றால் எவ்வளவு பெரிய தாக்கத்தோடு செய்திருக்க வேண்டும் அதை அலிவரியல்லாவுத்தால் அகற்றினார்கள் பெருமானார் அதை சமூகத்திற்கு ஒரு பாடமாகவும் சொல்லுகிறார்கள் குல்லவுது பிறப்பில் பலர் குல்லவுது பிறப்பின் ஆசை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் செய்வனை உங்களை ஒருபோதும் ஒன்றும் செய்யாது என்ற பாடத்தையும் பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்களே இந்த விதத்திலேயும் பெருமானார் துன்பப்பட்டார்கள் அதற்கு பிறகு தன் குடும்பத்திலே ஏற்பட்ட மரணங்களின் மூலமாகவும் பெருமானார் சதந்தா பணிவ துன்பப்பட்டார்கள் இயற்கையிலேயே மரணங்கள் ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்கும் அல்லவா தாவூத் அலி இஸ்லாத்தினுடைய மகன் இறக்கிற பொழுது தாவூத் அலி இஸ்லாம் கடுமையாக அழுகிறார்கள் அல்ல கேட்கிறார் தாவூதே எதற்காக அழுகிறார் என்று கேட்கிற பொழுது அல்ல என் மகனுக்கு ஈடாக யாராவது இருக்க முடியுமா உன் மகனை நீ எந்த அளவிற்கு நினைக்கிறாய் எந்த அளவிற்கு உன் மகனுக்கு அந்தஸ்து கொடுத்து கொடுத்திருக்கிறார் என்று தாவூதை பார்த்து அல்லாஹ் கேட்கிற பொழுது தாவூத் அலி இஸ்லாம் சொல்லுவான் இந்த உலகம் முழுக்க தங்கமாக நிரப்பி கொடுத்தாலும் எனக்கு தங்கம் வேண்டாம் இந்த தங்கம் தான் எனக்கு வேண்டும் என்றல்லவா நான் சொல்லுவேன் அல்லா அந்த தங்கத்தை நீ எடுத்துக்கொண்டாயே என்கிற பொழுது சொர்க்கத்திலே இந்த அளவிற்கு நான் அவருக்கு சுகமுகத்தை விளக்குகிறேன் என்று அல்லாஹ் ஆறுதல் சொல்லுவான் தாவூத் அலி இஸ்லாத்தினுடைய மகன் சுலைமான் அலி இஸ்லாத்தினுடைய மகனும் இறக்கிறார்கள் சுலைமான் அலி இஸ்லாமும் கவலைப்படுகிறார்கள் அப்பொழுது இரண்டு வழக்குகள் வந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஒரு இரண்டு மசாலாவை கேட்கிறார்கள் என்ன மசாலாவை கேட்டார்கள் என்று சொன்னால் சுலைமானே ஒரு ஒரு ரோட்டிலே எல்லோரும் நடமாடுகிற ரோட்டிலே ஒருவர் ஏதாவது மரத்தை நட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிற பொழுது சுலைமான் அலிகி சலாம் சொல்லுவார்கள் தெருவிலே ரோட்டிலே நடைபாதையிலே மரத்தை யாராவது நட்டால் அதை குடிந்து விடுவேன் உடனே அந்த வழக்குகள் சொன்னார்கள் அல் மோத்து தரீக்குள்ளாகிறா மரணம் என்பது மறுமைக்கான பாதை மறுமைக்கான பாதை அதனால் இந்த மறுமைக்கான பாதையிலே செல்லுகிற மனிதர்களை எல்லோரையும் வபாத்தாக்குகிற ஆற்றல் இறைவனுக்கு உண்டு பாதையில யாரையுமே விட்டு வைக்க மாட்டான் அதை புடுங்கிடுவான் இதை கொண்டுதான் உங்கள் மகன் வபாத்தாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி ஆறுதல் சொல்லப்பட்டது இந்த நிலையிலே பெருமானாரையும் எண்ணி பார்க்கிறோம் நபிகள் பெருமானார் சல்லல்லா பணிவு செல்லக்கூடிய அன்பு மகன் அன்பு மகன் இப்ராஹிம் வபாத்தாக்கப்படுகிறார்கள் இப்ராஹிம் வபாத்தாக்கப்படுகிறார்கள் கண்களிலிருந்து பெருமானாருக்கு கண்ணீர் சொட்டுகிறது அப்துல் ரஹ்மானின் அவசரடி எல்லாவுத்தாரா பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள் நாயகமே நீங்கள் தானே வபாத்தானால் அழுகக்கூடாது என்று சொன்னீர்கள் ஆனால் நீங்களே அழுகிறீர்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லம் சொன்னார்கள் ஓடமே விட்டு அழுவதை தான் நான் தடுத்திருக்கிறேன் இது கவலை கண்ணீர் அப்துரம்மா இது கவலை கண்ணீர் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் இதை விட பெருமானாருக்கு ஏற்பட்ட கவலை தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரவி அல்லாவும் தனக்காக உயிரையே விட்டு ஹதீஜா ரவி அல்லாவும் தாளா தனக்காக பொருளை தியாகம் செய்த ஹதீஜா ரவி அல்லாவும் தாளா ஹதீஜா இருக்கிறவரை நாயகம் யாரையுமே வளர்க்கவில்லையே அந்த ஹதீஜா வபாத்தின் வேலையிலே கேட்டார்களே நாயமே உங்கள் தலப்பாவையை எனக்கு கொடுப்பீர்களா நான் பார்த்தானால் பெருமானார் சொன்னார்கள் அம்மா நீ கேட்டால் தலப்பாக இல்லை என் தோலையே உனக்காக கொடுக்கிறேன் அம்மா என்று சொன்னேன் அந்த கதீஜாரணி எல்லாம் அல்லாஹுத்தாலா அப்பாத்தின் பொழுது பெருமானாரே கபில் இறங்குகிறார்கள் தாரை தாரையாக கண்ணீர் ஊற்றுகிறது அடைத்து விட்டு வீட்டுக்கு வருகிற பொழுது பாத்திமா நாயகி கேட்டார்கள் இனிமேல் எனக்கு அம்மா கிடையாதா இனிமேல் எனக்கு தாய் கிடையாதா இனிமேல் எனக்கு எல்லாம் நீங்கள் தான் தந்தையே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த கவலைக்கு அளவில்லை இந்த கவலையை நீக்குவதற்காகத்தான் அந்த மேராஜி பயணத்தை ஏற்பாடு செய்தார் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லத்துடைய கவலையை நீக்குவது அன்புக்குரியவர்களே இப்படி நாயகம் வாழ்க்கையில் நிறைய கவலைப்பட்டிருக்கிறார்கள் இந்த துன்பத்தை துடைத்து பதகமக்காவுக்கு பிறகு பெருமானாருக்கு இன்பத்தை கொடுத்தான் அல்லா இதை கொண்டு உலக வாழ்க்கையில் நமக்கும் துன்பங்கள் வரும் அல்லாஹிடத்திலே கரங்கேந்தினார் அதை இன்பமாக மாற்றிக் கொடுப்பான் எனவே துன்பத்தில் துவண்டு விடாமல் அல்லாஹிடத்திலே கரங்கேந்தி இன்பமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி அருள்வானாக வாகும் அனுப்பதில்லை